திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் இடும்பாவனம் திருச்சிற்றம்பலம் மனமார்த்தர் மடபாருடு மகிழ்மைந்தர்கள் மலர் தூய் தனமார்த்தரு சங்க கடல் வங்க திரளுந்தீ சினமார்த்தரு திரள் தரக்கண் மிக கொன்றில் இனமாதபர் இறைவர் கிடோ இடும்பாபன மீதுவே மலையார்த்தரு மடவாளொரு பாகம் மகிழ்வெய்தி நிலையார்த்தரு நிமலன் வல்லி நிலபும் புகழொழி சேர் கலையார்த்தரு புலவோரபர் காவல் மிக குன்றில் இளையார் தரு பொழில் சூழ் தரு சீலம் இடுபாவனமிதுவே சிலம்மிகு சிந்தி தெழும் எந்த ஞாலம் மிகு கடல் சூழ் சூழ்தரு உலகத்தவர் நல்லமா மலர் கோலம் மிகு மலர்மென் முல்லை மடபார் மிகு கொன்றில் ஏலங்கமள் பொழில் தரு இடும்பாவன மீதுவே பொழிலார்த்தரு குலைவாழைகள் எழிலார்த்திகள் போழ்தில் தொழிலான்மிகு தொண்டரவர் தொழுதாடிய முன்றில் குழலார்த்தரு மலர் மென்முல்லை மடவார் மிகு கொன்றில் எழிலார்த்தரோ இறைவர் கீடோ இடும்பாவனமிதுவே வந்தார் வீரல் உமையாளோர் பங்கா கங்கை மூடி மேல் செந்தாமரை மலர்வல்கிய செழுநீர் வையர் கரை மேல் கொந்தார் மன்னர் பொன்னை மகிழ் குரபங்கமள் குன்றில் எந்த இருந்தா நீட்டோ வண்ண மீதுவே நெறி நீர்மையர் நீழ்வானவர் நினையும் நினைவாகி அரி அறிநீர்மயில் ஏதோம் அவர் கரியோம் அறிவருளி குறிநீர்மையர் குணமார்த்தர் மணமார்த்தர் குன்றில் எரிநீர்வயல் புடை தரு இடம்பாவனமிதுவே நீரேறிய திருமேனிய நிலவும் முலகெல்லாம் பாரேறிய படுவெண்டலை கையீர் பலி வாங்க கூரேறிய மடபாளொரு பாகம் மகிழ்வெய்தி ஏரேறிய இறையார் கீட்டோ இடும்பாவனமிதுவே தேரார்த்தர் திகழ்வாழையீர் ட்ரரகன் சிவன் மலையை ஓராதிடு தார்த்தான் மூடி ஒரு பக்தவை நேரித்து கூறார்த்தர் கொலைவாளோடு குணநாமமும் கொடுத்த ஏறார்த்தரு இறைவர் கீட்டும் இடும்பாவன மீதுவே பொருளார்த்தரு மறையோர் புகழ் விருத்தர் பொல்லி மல்லி சீர் திருளார்த்தரு சிந்தையோட்டு சந்தம் மல்லர் பல தூய் மருளார்த்தரு மாயன்னையன் காணார் மயலை இருளார்த்தரு கண்டர் கீட்டம் இடும்பாவன மீதுவே தடுக்கையுடன் இடுக்கி தன்னை பறித்து சம்மண் நடப்பர் உடுக்கை பல துவர்கூரைகள் உடம்பீட்டுழல் வரும் மடுக்கண் மல்லர் பயர் சேர் சென்னல் மலிநீர் மல்லர் கரை மேல் இடுக்கண் பல களைவானிடம் இடும்பாவனமிதுவே கொடியார் நெடு மட குன்ற லோரீர் கரை கோல இடியார் கடல் அடிவீழ்த்தரு இடும்பாவன திரையை அடியாயும் அந்தணர்காழியுள் அணியான சம்பந்தன் படியார் சொன்ன பாடல் சொல்ல பறையும் வினைதானே சுவாமி சர்க்குணேஸ்வரர் அம்பாள் மங்களவல்லி திருச்சிற்றம்பலம்